திரு நல்லார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்று பதிமூன்றாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டுமரம் ஏடுமதி கொன்றை அறையுந்து நீ மாடமல செஞ்சடையும் வைந்தனிடம் என்பர் ஏடுமதி கொன்றை அரவிந்து இளவன் நீ ஆடவல செஞ்சடையம் மைந்தனிடம் என்பர் மைந்தனிடம் என்பர் ஓடு மலி ஞாடல் புறவேறு சுர புன்னை ததர விண்ணியல் பிறைப்பிளவு விண்ணியல் அரைப்புனல் முடித்த புண்ணியல் இருக்கும் இடம் நல்லாரே ஹா புவியன் இருக்கும் இடம் என்பரு புவி தன்மேல் பண்ணிய நடத்தொடு பாடும் அடியார்கள் நன்னிய மனத்தின் வழிபாடு செய் நல்லாதே நல்ல ததர செய்பாடும் பாடும் அடியார்கள் நன்னிய மனத்தில் வழிபாடு செய் நல்லாரே நல்லாரே விளங்கும் இழை மடமன் விளங்கும் இழை மடந்தை மலைமங்கை மடந்தை ஒரு பாகத்து உளங்கொள இருக்கிய ஒரு இடம் என்பர் நந்த மங்கை ஒரு பாகத்து உளங்குள இருத்திய ஒருத்தன் இடம் என்பர் நல்லாரே நல்லாரே நல்லாரே பழம் கழுவு தீபமுடு தூபம் மலர் தூவி நலன் கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே பழம் கெழுவு தீபமுடு தூபம் மலர் தூவி நலன் கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே நல்லாரே நல்லாரே கொக்கரவர் குன்மதியர் கோபர் திருமேனி சக்கரவர் சேரும் இடம் திருநள்ளாரே செக்கரவர் சேரும் இடம் என்பர் தடம் மூழ்கி புக்கரவர் விஞ்சயரும் விண்ணவரும் நன்னி நக்கரவர் நாமம் நினைவு எழுதிய நல்லாரே நல்லாரே ததர நஞ்சமிது கண்டு கொள்வுனக்கென நினைந்தார் நினைந்தார் பஞ்சமது அருளும் மற்றவனைவனோர் பஞ்சமது அருக்கருளும் பஞ்சமுதுகாகி அவர் கைதொழ எழுந்த நஞ்சமுது செய்தவன் இருப்பிடம் நல்லாரே நஞ்சமுதுகாகி அவர் கைதொழ எடுத்த நஞ்சு அமுது நஞ்சமுது செய்தவன் இருப்பிடம் நல்லாரே நல்ல அவன் ஆறுயிர் குறைக்கும் காலன் உடன் மாள முன் உதைத்த அரண் ஊரம் கோலமலர் நீர்க்குடம் எடுத்து மறையாளர் நாளில் வடிநில் தொழில் வேணிய நல்லாரே நல்லாரே நீதியர் நெடும் தகையர் நீழ்மலையர் நீழ்மலையர் பாவை பாதியர் பராபரர் பரம்பரர் இருக்கை வேதியர்கள் வேள்வி ஒழியாது மறைநாளும் ஓதி அரண்நாமமும் உணர்த்திடும் நல்லாரே ததர கடுத்து வல்லரக்கன் முன்னெருக்கி வரை தன்னை எடுத்தவன் முடித்தலைகள் பத்தும் மிகு தோணும் அடர்த்தவர் தமக்கு இடம் அது என்பர் அழிபாட நடத்த கலவை திரள்கள் வைகிய நல்லாரே நலரின உயர்ந்தவன் உருக்கொடு திரிந்து உலகமெல்லாம் பயந்தவன் நினைப்பு அறிய பண்பனிடம் என்பரு வியந்து அமரர் மெச்ச மலர்மல்கும் பொழில் எங்கும் நயந்தரும வேத ஒலியார் திருநள்ளாரே திருநள்ளாரே திருநள்ளாரே சிந்தை திருகல் சமணர் தேரர் தவம் என்னும் பந்தனை அறுத்து அருள்கின்ற பந்தனை அறுத்து அருள்கின்ற பரமன் ஊர் பரமல் ஊர் நல்லாரே மந்தம் முழவம் தரும் விழா ஒலியும் வேதச் சந்தம் விரவி பொழில் முழங்கிய நல்லாரே ததர விழா ஒலியும் வேதச் சந்தம் விரவி பொழில் முழங்கிய நல்லாரே நல்லாரே ஆடலரவார் தடையன் ஆயிழை தன்னோடும் ஆடலரவார் தடையன் ஆயிழை தன்னோடும் நாடு மலி வெய்திய நாடு மலியை இருந்தவன் நல்லாற்றை நாடு நல்லாத்தை நல்லாத்தை மாடமலி காழிவளர் பந்தனது செஞ்சொல் மாடமலி காழிவளர் பந்தனது செஞ்சொல் பந்தனது செஞ்சொல் மாடமலி காழிவளர் பந்தனது செஞ்சொல் பாடல் உடையாறு அடையா படிகள் நோயே பாடல் உடையாறு அடையா படிகள் நோய் பழிகள் நோயே அடைய அடைய பாடல் உடையாரை பாடல் உடையாரை அடைய பழிகள் நோயே பாடல் உடையாரை அடைய பழிகள்